இரும்பு துண்டு இங்கே துண்டு கொண்டு கொட்டுச்சு கொட்டி இவருக்கு என்ன பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீனி அவருடைய மீனியே அப்படி இருக்குமா யார் பார்த்தது சேரமான் சேரமான் பெருமான் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை அடார பெரிய கவி அரசருக்கு அரசராக இருந்து கவிஞருக்கு கவிஞராகவும் இருக்கிறார் சேர்மன் பெருமாள் ஆனா அருமையா அவர் பாடின நூலாம் பாருங்க இந்த முத பாட்டே பாருங்க பொன்வண்ண தந்தாதின்னு பேர் இன்னும் இதுல என்ன எல்லாம் அகப்பொருட்சுவே ஒரு காதலன் காதலியோடு பேசுகிற பேச்சாவே பேசினர் அங்க போய் கைலாயத்தில் பேசும் கூட திருக்கையில ஞான உலான்னு தான் பேசினர் ஞான உலா <laughs> பல பேருக்கு தமிழ்ல செஞ்சா அர்ச்சனை செஞ்சா ஆண்டவனுக்கு காதுக்கு போகுமான்னு கேட்கிறாங்களே திருக்கயிலாயத்துல பேசணும் எது திருக்கையிலாய ஞான உலா பக்கா தமிழ் எங்க முன்னால சொக்கநாதர் அங்க இருக்கிற கைலாயநாதர் முன்னால பெருமானி ஒரு விண்ணப்பம் ஒரு உலா பாடணும் பக்கத்துல யார் நிக்கிறார் ரசிகர் சுந்தரர் இதுதான் நிக்கிறது நந்தியம் பெருமான் கைலாயத்தில் இருக்க அத்தனை பேரும் எல்லாருக்கும் அதிலும்படியே திருக்கயிலாய ஞான உலோ ஏ சார் திருக்கைலாயத்தில் பாடின உலா எப்படி மீன் நீங்க நாட்டுக்கு வந்தது எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்லையா அதை சேக்கலார் பெரிய புராணத்தால் காண்க பெரிய புராணத்தால் காண்க என்ன ஏன் நாங்கள் எல்லாம் சொல்லுவோமே எத்தனை படத்தில் நடிக்கிறாருன்னா மட்டும் அதை வந்து இத்தனை பக்கத்தில் பாருங்கன்னு பரட்டுறீங்க அது அடுத்த மாதம் இதில் பாருங்கிறீங்க என்னையா அதுக்கு இருக்கிற மதிப்பெண்கள் உள்ளத அதனால அந்த திருக்கைகளா உலா மீண்டும் தமிழகத்திற்கு எவ்வாறு வந்தது அது பெரிய புராணத்தால் அறிய அல்லவா அப்படிதான் பாருங்க அதனால இப்படி ரொம்ப அறிவியல் மின் பொண்ணு சொன்ன நினைவுக்கு வந்தது பொன்வண்ணும் எவ்வண்ணும் அவ்வண்ணும் மீனின் அது போல என்னன்னு கேட்டா இந்த துண்டெல்லாம் எடுத்தார் எடுத்து எடுத்து என்னமோ போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புடம் வச்சார் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அப்படின்னார் பேசாம இருந்தார் அப்படி எடுத்து எல்லாத்தையும் இது இரும்பு துண்டும் இரும்பு கலந்து இல்லை இதை போட்டு ஒரு குவியலை வச்சோடனே கொஞ்ச நேரம் அப்படி ஆனவுடனே ஏமாந்து இந்த மந்திரத்தில் மாங்காய் முளைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பாட்டியே பட்டு தண்ணி கொண்டாங்க அப்படின்னு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தது இதெல்லாம் மேலே எடுத்தார் அப்படியே ஒரு உண்டை சரிங்களா நம்ம இதுல இது என்ன பெங்களூருக்கு அந்த கோலார் கோலார் தங்கவையில் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க நீங்க எல்லாம் வந்தியா ஒரு வாரம் எங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் பேசுனியா திருவள்ளூர் திருக்குறள் மண்டலத்தில் பேசுங்க சரி எல்லாம் லீவ் விட்டு திருவள்ளூரம் போகணும் போனா இந்த இதுல கோலார் தங்கவையில் எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் எல்லாம் போய் பாருங்கயான்னு மேல என்னன்னு ரொம்ப அருமையா ஒரு பெரிய கண்ணாடி இதுல பீரோவில் நல்ல ஒரு ஒரு நிறைந்த இடையுடைய தங்கம் வச்சிருக்கு அதை பூட்டி ஒரு ஒரு போலீஸ் காவல்துறை நிற்கிது யாரும் திறக்கப்படாது சும்மா பார்க்கலாம் பார்க்கலாம் அல்லவா இதை நான் போகணும்னு என்ன பண்ணேன்னு கேட்டேன் பொன் பொண்ணுன்னு பொறுத்தாரை பொன் போல் பொதிந்துன்னு திருவள்ளுவர் சொல்ற ஞாபகத்துக்கு அதான் வந்தது ரொம்ப யாரு பொறமை பொறுமை உடையவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா பொன் போல் பொதியணுமா பொண்ணை எப்படி பொதி பொதியது அந்த காலத்தில் பையெல்லாம் கிடையாது எல்லாம் முடிச்சு போட்டு வைக்கிறது தான் அது எப்படி கேட்டா ஏய் நல்ல கட்டி தங்கம் எடுத்தா என்ன பண்ணுவேன் கிடைச்சதுன்னா நீல மடி எடுத்து நல்லா போட்டு முடிக்கி நல்லா எடுத்து நல்லா சுருக்கி இல்லை அது போல என்ன அப்படிலாம் போல் போயிருந்துங்கிற ரொம்ப திருக்குள்ள பண்ணார் அப்ப ஞாபகத்துக்கு தானே ஏப்பா இதை வந்து உள்ள தொட்டு பார்க்கலாமான்னு அது பொதுவா பழக்கம் இல்லையா செய்ய முடியாது நீங்க ஐயா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போனோம் போய் அந்த பையன் செல்வாக்கினால அந்த மாதிரி வந்து எங்க ஆசிரியர் வந்திருக்காரு அது திறந்து பார்க்கணும் சரின்னு திறந்து திறந்து அந்த கட்டிதங்கள் தூக்க முடியலன்னு தூக்கவே முடியல அவ்வளவு தனம் ஒரு இவ்வளவு இட உடையது இவ்வளவு இருக்கு அழுமையா இருக்கு பல வரணும் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீன் நமக்கு திருக்குறளும் திருமுறை தான் ஞாபகத்துக்கு வருது எந்த தங்கதை கண்டாலும் அதனால ரொம்ப அருமைப்பா சரியப்பா இது வந்து ரொம்ப நன்றியா இது எல்லோருக்கும் நீங்கள் மாதிரிலாம் செய்யறது இல்லையா எனக்கா செஞ்சுக்கிற மாதிரி அதை பற்றி பரவாயில்ல எப்ப நிறுத்து போட்டுனாங்க அவ்வளவு பெரிய கட்டியாரு பார்வைக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு இல்லை நம்ம கோளால் தங்க வயல்ல அது மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா அப்படி உள்ளே போயிட்டு அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்ததுல எடுத்துட்டு அப்படியே கொடுத்தாரு பாட்டி நீங்கள் சொக்கநாதர் திருவுருவம் செய்யணும்னு சொன்னீங்களே அப்படின்னாரு என்னப்பா இது என்ன வச்சுங்க பாட்டி உங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மீண்டும் சொக்கநாதர் செய்து பார்த்ததாக இதுல எல்லாம் வல்ல சித்தரான படலம்னு ஒரு படலம் அந்த படலத்தை வைத்து அந்த வரலாறு ஆனா ஒண்ணு நீங்க திருவிளையாடர் புராணத்தை வைத்து திருவாசகம் பாடினார்னு சொல்லப்படாது திருவிளையாடர் புராணம் காலத்தால் பிந்தியது திருவாசகம் காலத்தால் முந்தியது அந்த வரலாறு அதுல இருக்குன்னு சொன்னேன் திருவிழா பணத்தில் இருக்குன்னு வரலாறு எந்த நூற்றாண்டு நடந்ததோ சரிங்களா வரலாறு பதினஞ்சு நூற்றாண்டு நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை அந்த வரலாறு எப்போ வந்து தெரியல திருவிளையாடல் பணத்தில் அந்த வரலாறு இருக்கிறது அதான் நீங்கள் கேள்வி கேட்ட கூட திருவிளையாடல் புராணத்தில் காணும் வரலாற்று கூறுகள் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்குமாற்றை விளக்குக அப்படிதான் கேட்கணும் ஏன்னா திருவிளையாடல் புராணத்துக்கு வந்து பின்ன வந்ததில்ல திருவாசகம் அதுக்கு முன்னே வந்து அப்படின்னு பார்க்கலாம் சரி போகும் எனவே இப்படியாக அந்த பெருமாட்டிக்கு செய்தார் எங்கே பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் அப்புறம் பூவலம் ரெண்டு வரியை தாண்டி அதெல்லாம் அவருக்கு தன்னுடைய அனுபவம் அடுத்ததுல பூவலம் அதனில் பொலிந்தி நிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் வழங்கல பூவலம் என்ற ஒரு ஊர் அங்க போய் பெருமான் எழுந்தருளி யாருக்கு எந்த பாவத்தை போக்கினாரோ தெரியல பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்று இருக்குது விளங்கவில்லை அப்படின்னு தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் அது வழங்குது திருவிழா பணத்தில் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் என்று இருக்கு வரலாறு இந்த மூவேந்தருக்குள்ள சோழனுக்கும் பாண்டியனுக்கும் அதிகமாக தகராறு எப்ப பார்த்தாலும் வந்துடும் அது வந்த உடனே ரெண்டு படைகளும் பொருதனமா ரெண்டு பேரும் தனக்கு வேண்டியவன் அதனால பார்த்தார் இவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா நடுநிலைமையா தண்ணீர் பந்தல் வச்சார் எந்த படம் வேணாலும் வந்து சாப்பிடலாம்ப்பா தவிக்க வேணாம் யாரு பெருமானி தண்ணீர் பந்தல் வச்சாரான் தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவகன் என்ன தான் தண்ணி எடுத்து கொடுக்கறது தான் நீர்மோர் எடுத்து கொடுக்கறது தான் பானக்கு எடுத்து கொடுக்கறது அப்போதைகள் கூட ஒரு பணியாளை வைத்து தான் போயிருந்திருக்காரு இப்படிதானே ஆமா ஆமா அப்போதைகள் பணியாளை வைத்து கொடுத்திருக்கிறார் எப்படி தெரியுது சார் என்ன தெரியுது தெரியுது பெரிய பானத்தாலும் தெரியுது ஏன்னா நாவுக்கரசர் போகும்போது அவர் இல்லை யார் இல்ல அப்போடிகள் இல்ல யார் இருந்திருக்கா பணியாளர் தான் இருந்திருக்கிறாங்க உடனே போய் கேட்ட உடனே யா எங்கப்பா இருக்காருன்னு சொன்ன உடனே சில பேர் வேலைக்காரனுக்கு முதலாளியை கேட்டா கோவம் வரும் ஆமா என் மடியில முடிஞ்சு வச்சிருக்கிறேன் போய ரெண்டு போடுவான் ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு சிநேகம்னு அர்த்தம் அப்படி இருக்கு அல்லது ரொம்ப கடுபடியா இருந்தேன்னு சொன்னா அதெல்லாம் இங்க பெரிய இடத்து விசாரம்ல இங்க பேசாதியா தண்ணி என்ன குடிச்சிட்டு போகும் போகும் போகும் அப்படின்னு அந்த காலத்தில் தண்ணீர் அப்போது வைத்த அப்போதைய தண்ணீர் பந்தல் எப்படி இருந்தது செய்கலார் தான் காட்டார் இல்லைன்னா இதெல்லாம் சொல்ல முடியுமா இப்பந்தல் ஏறித்து அழைத்தது யார் இதையும் ஒளி ஒளியில காட்டினார் ஏன்னா இது வயசானது வயசான அப்படி பார்த்தவொடனே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எங்க பார்த்தாலும் இருக்குது இது திருநாவுக்கரசு என்ன பண்றது அதனால அவருக்கு ஒரு ஆச்சரியம் இப்பந்தல் இப்பெயருக்கு அழைத்தது யார் கேட்டவனே உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்பூதி அடிகளார் என்ற பெயருடையவர் அப்படின்னார் அவர் எங்கே என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவர் இப்பொழுதுதான் சென்றார் அவ் இடமும் செய்தென்று நினைத்தென்றார் அவர் வீடு கூட ரொம்ப தூரம் இல்லையா நாலடி போனா அங்க பாருங்க அந்த வந்து எங்க ஐயா வீடு அண்ணதான் வாயில் காவலன் அப்படி அருமையா சொல்லியிருக்கிறான் அப்புறம்தான் இது போய் நிறைய கேட்டு என்ன சொல்லலாம் சொல்லுவா அருமையா ரொம்ப அருமை அது சேக்கிடார் பெரியபிராமத்தை படிச்சோம்னா அந்த அப்படி அந்த கூடவே போகலாம் அவரோடவே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறார் தண்ணீர் பந்தலை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் படைச்சிருக்கேன் ரொம்ப அழகா எனவே அந்த மாதிரி தண்ணீர் பந்தல் அப்போ இவர் இங்க தானே சொக்கநாதரே தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்து நன்னீர் சேவனாக இருந்தாராம் இது தொழிலாளர் பணத்தில் காணுகின்ற வரலாறு பட்ட மங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் இதுவும் வந்து திருவிழா பண்ண வரலாறு அட்டமா சித்தி அருளிய படலாம் என்று இந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் நம்ம முருகப்பெருமான் கூட பால் கொடுத்தாங்கன்னு கந்த பிராணத்தில் வருது இந்த ஆறு பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு ஒரு நாள் சேர்ந்து உட்கார்ந்து ஏங்கி இந்த அட்டமா சித்தி அட்டமா சித்திங்கிறாங்களே அது ஏன் நம்ம தாய்க்குளம் பெறப்படாதுன்னு கேட்டுது ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேயில அந்த நாட்டில் அப்ப நினைச்சது இந்த அட்டமா சித்திங்கிறது ஆண்கள் தான் இது வரைக்கும் பெற்றிருக்காங்க நம்ம பெற்றா என்னடினர் பெற்றா என்னடி எனக்கோட தாண்டி அதே ஆசைனர் எல்லாம் இரடி தவம் இருந்தது சொக்கநாதர் வந்தார் என்னம்மா என்ன வேணும்னு கேட்டார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அதுல ஒண்ணு மறுப்பே பேசுற பேச்சு கிடையாது நம்ம ஐயாவுக்கு என்ன வேணுமோ அதுல ஒன்றுமில்லை நாங்கள்லாம் அடியவர்கள் கார்த்திகை பெண்கள் சரி என்ன வேணும் அப்படின்னாரு இந்த அட்டமா சித்தி அட்டமா சித்திங்கிறாங்க அடியங்களுக்கு பெறணும் அப்படியே அட்டமா சித்தி உங்களுக்கு அடைவதாக எனவே திருமூலர் மாதிரி அவர் அத்தனை ஆண்டுகள் யோகம் இருந்து பெற்ற அந்த அனுபவத்தை இது தவம் கடந்து இந்த ஆறு பெண்களும் பெற்று பெரிய மலையை சின்ன கடுகாக்கலாம் சின்ன கடுகை பெரிய மலையாக்கலாம் இருக்கிற மாதிரி இருந்து எல்லாரும் தான் இல்லாமல் இருக்கலாம் எல்லாரையும் வசியப்படுத்தலாம் இப்படிப்பட்ட அட்டமா சித்தி எட்டு எண் வகை சித்திகளையும் பெற்றதான் எது இந்த பெண்கள் கார்த்திகை பெண்கள் அது அட்டமா சித்தி அருளிய படலம் என்ற படத்துல இருக்கிறது அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே இந்த பெண்கள் பட்ட அந்த அந்த எந்த இடம்னா சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க அந்த இடம் அதுதான் தெரியுது சார் இப்ப இந்த பட்டமங்கை எங்க இருக்குன்னு கேட்டா சிவகாசி பக்கத்தில் இருக்கு பட்டமங்கையில் சிவகங்கை சிவகங்கை பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கள் அட்டமும் அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் இது கூட திருதாபானத்துல அந்த எனக்கு அந்த மெய்க்காட்சிட்ட படலமோ இன்னொரு இல்ல இல்ல இன்னொரு படலம் இது வருது அந்த படலத்துல இந்த இது கருத்து இருக்குது வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளம் இந்த வரலாறு இருக்கு நீங்க அதை வேணா பார்த்து நான் சொல்றேன் அப்புறம் அடுத்தது மெய்காட்டிட்டு வேண்டொரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் இது இருக்குது இதுதான் மெய்காட்டிட்ட படலம்னு பேரு அதாவது தன்னுடைய நாட்டில் இந்த படைகள் குறைஞ்சனவா அந்த படைகள் குறைஞ்சதுங்கிறதுக்காக மற்ற நாட்டில் இருக்கிற படைகள் எல்லாம் கொண்டு வான்னு சொன்னாங்களாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொஞ்சம் நிறுத்தி எல்லாம் தன்னுடைய படைகளாக ஆக்கினாங்க ஆக்கினா அப்ப அந்த அரசன் கேட்க இது இந்த நாட்டு படை இது இந்த நாட்டு படை இது ரொம்ப அருமையா வேலை செய்யும் இது இந்த மாதிரி காலாட்படை என்று அந்த படைகளை காட்டிக்கொண்டே வந்த நிலைமைதான் மெய்காட்டிட்ட படலம் இந்த படம் அதை அந்த வரலாறு தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம் தக்கான் ஒருவனாகிய ஐய தன்மையும் ஓரி ஊரில் உந்தி நிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் இதுவும் விளங்குது இது விளங்குது ஓரியூர் அப்படின்னு ஒரு அது எங்க இருக்குது என்னன்னு சொல்ல முடியல மதுரைக்கு அண்மையில் இருக்குது ஒரு பக்கா வந்து வைணவ குடும்பம் வைணவ குடும்பம் அந்த வைணவ குடும்பத்தில் அந்த வைணவர் பையன் நல்ல நல்ல வைணவ கோலத்தில் விடாமல் போய் அந்த பிரம்மச்சாரியில் பிரம்மச்சாரியாக இருந்து ஒவ்வொரு வீட்லையும் பிச்சை எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் காத்து இருக்கிறது அப்படி இருக்கிற அந்த பிரம்மச்சாரி ஒரு நாள் பக்கா சைவர் அதனால பக்கா செய்வனா திருநீர் அப்படின்ட்டு மேனி அப்படியே படிந்து இருக்கும் வெந்நீர் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று பெருமானை சொல்வது போல உடம்பெல்லாம் வெந்நீர் அப்படியே பூசியிருக்கும் அந்த வீட்டில் சரியா பன்னெண்டு மணிக்கு இந்த வைணவ பிராமணன் பிச்சைக்கு போனான் அந்த வீட்டில் ஒரு பாப்பா வயது வந்த பாப்பா நல்ல சைவம் நல்ல சைவ குடும்பம் என்ன தோணுச்சோ தெரியல அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு இந்த பிரம்மச்சாரியா வந்த இந்த வைணவனுக்கு சாத்தியம் போட்டு என் பெண்ணையும் உனக்கு கொடுக்குறேன்டான்ட்டார் ஏன் சொன்னார் என்னன்னாரு திருவிழா படத்தில் இருக்கு விருத்த குமாரர் பாலரான படலம் என்ற படலத்துக்கு விருத்த குமாரர் பாலரான படலம் எல்லாரும் வந்து என்ன வீட்டில் இருக்கிற கொடுத்து கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாரு மனைவியை கூட கேட்கல மனைவி தெருவே என்ன பண்ணுச்சுன்னா ஐயோ பிரம்மச்சாரி தான் சார் தான் ஆனா வந்து வைணவ பிரம்மச்சாரிக்கு நம்ம சைவ பொண்ணு கொடுத்துட்டீங்களே இது என்னப்பா அப்படின்னு கேட்டாரு கூலனும் ஓர் ஈழன் கோத்திரம் ஓர் ஈழன் குடிமை நலனும் ஓர் ஈழன் பிள்ளை பணம் பாட்டதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலையா எல்லாரும் பார்த்தாங்க சரி விதி வழி மரியன புலந்தார் என்னதான் அந்த பார்ப்பானுக்கு அந்த நேரத்துல என்ன வந்ததோ விரிவழி மதியன புலந்தார் போயிட்டு அழைச்சிட்டு போனான் போன உடனே அவங்க வீட்டில் இந்த பொண்ணு திருநீர் அணிஞ்சிருக்குது நீங்களே சிவ சிவ சிவ வராதில்ல நாராயண நாராயண நாராயண இந்த பொண்ணு யாரா இந்த பொண்ணு யாரா நாராயண நாராயண இதெல்லாம் நடிச்சு காட்டலாம் பார்ப்பாங்களா நெத்தியில் திருநீர் இருந்தேன்னு பார்க்க மாட்டாங்களா உண்மையெல்லாம் சொன்னான் சரி நாராயண நாராயண உனக்கு வந்துட்டு நாராயண நாராயண சரி அந்த அந்த அந்த மூணாவது அந்த இது இருப்பாரு அந்த ரூம்ல அவளை அங்கேயே இருக்கணும் வேற எங்கேயும் வெளியில வரக்கூடாது ஏ திண்டுக்கல் பூட்டு எடுத்து இருக்கு கொடுப்பா அதை விட்டு வெளியில வரக்கூடாது இழுத்து பூட்டணும் இழுத்து பூட்டணும் பூட்டு நாராயண நாராயண நாராயண அப்படின்னு இந்த பொண்ணு அந்த ரூம்ல வச்சு பூட்டின பிறகுதான் அவர் தலையே தூக்கினார் நாராயணன் அப்படின்னு இப்படி ஒரு குடும்பம் என்ன பண்றது இருந்தது இருந்த சாப்பாடெல்லாம் அந்த ரூமுக்கு தான் போவோம் அந்த வரப்படாத வெளியில அப்படின்னு ஒரு கல்யாணம் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்காக போகணும் வெளியில இந்த வைணவ இந்த குடும்பம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கெல்லாம் அடுப்பங்கள் எல்லாம் விடாத அவெல்லாம் அடுப்பங்களை வந்துட்டா சிவ நாராயணன் நம்ம தீட்டுப்பட்டுரும் அல்லவா அதனால இருக்கிற மந்திரத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப நாராயணன் நமக்கு எப்படி ஐந்து எழுத்தோ அது போல அவங்களுக்கு எட்டு எழுத்து ஓம் நமோ நாராயணாய கம்பர் பெருமான் கம்பராமான்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க புண்ணியவான்கள் கம்பேன் கம்பேன் கம்பேன்னு என்னமோ நம்ம வீட்டுல மூணாவது பியூன அளவு பியூன அவனையே வாங்க வேண்டியிருக்குது வாப்பாங்க வேண்டியிருக்குது அப்படி இருந்தது என்ன கம்பேன் என் கம்பர் வருமானு சொன்ன என்ன போடுது நல்ல பெரும்பளவர் ஆயிட்டு கம்பர் பெருமான் <laughs> கம்பர் பெருமான் அப்படின்னு சொல்லும்போது இந்த <laughs> இரணை பிரகலாதன் சொல்றான் அந்த மாதிரி இந்த இது நம்ம நாள்னு சொல்றான் அவங்க அப்பாவுக்கு தான் பிடிக்காதா அண்ணரு வாத்தியார் வேற ஒரு டியூஷன் வச்சாரு இது நீ இந்த டியூஷன் சொல்லும்போது நீ வந்து உன் பாட சொல்லிக் கொடுக்கூடாது நான் சொல்றதான் கொடுக்கணும் எடுக்கும்போதே என்ன சொல்லணும் ஓம் இரணியாய நமகா அப்படிங்கணும் அப்படின்னா யார் வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுத்தான் வாத்தியார் பாவன் டியூஷன் ஃபீஸ் வாங்கறதுக்காக ஓம் நாராயணன் பையன் ரொம்ப புத்தாலி பையன் அப்படி ஒன்றும் இல்லைங்களே முதல் திருக்குறளே ஆதிபகவன் முதற்றே உலகு தானே இருக்குதுன்னு சிவ சிவ சிவ சிவ டியூஷன் ஃபீஸ் கூறும்டா அதனால நீ வந்து இனி இரணியாயம் இரணியின் முதற்றே உலகம்னு சொல்றா இது நம்ம குரல்டா அது அது திருவள்ளுவர் குரல்டா அகர எழுத்தெல்லாம் அகர எழுத்தெல்லாம் ஆதி அல்ல இல்ல இரணியன் முதற்றே உலகு பையன் ரொம்ப கூர்த்த அறிவுடையவன் அதனால அது வேணாம் ஐயா அந்த மாதிரி பாடமே இல்லைன்னு சொல்றாங்க ஐயா ஆதிபவன் முதற்றே உலகம் தான் இருக்குதுங்கிறாங்க ஏன் எனக்கு இது ஒன்றா ஒன்று வேணாம் அப்ப சொன்னார் நாராயணன் சொன்னது என்னை உய்வித்தேன் இந்த பாட்டெல்லாம் லட்சம் இல்லை கோடியில் போறோம் கொண்டு யுத்தகாண்டத்தில் இரநீர் வகைப்படத்தில் கொண்டு போச்சார் பாட்டே அப்படி நட்டுங்கிறார் ஏன்னா இரணியாயன மகன் சொன்னா வாத்தியார் அரண்மனையில் இருக்கலாம் இவன் நமோ நாராயணன் சொன்னா அரண்மனையில் எப்படி இருக்கிறது முடியாது அதனால பெரிய கஷ்டம் நட்டுங்கிறார் நட்டுங்கும் போது என்னை உயிரித்தேன் ஐயா இந்த மந்திரத்தினால நான் என்னையே நான் உயிர்த்து கொண்டிருக்கிறேன் எந்தையை உயிரித்தேன் எங்க அப்பாவுக்கு நல்லது ஐயா இணைய நின்னை உயிரித்து நடுங்கிறீங்களே உங்களுக்கு நல்லதுயா இவ்வுலகையும் உயிர்ப்பான் அமைந்து இந்த உலகத்துக்கு நல்லதுயா முன்னை வேதத்தின் முதற் பொருள் மொழிவது முடிந்தேன் என்னை குற்றம் நான் செய்தது எம்பூதி என்றான் என்ன தப்பு செய்துட்டேன் ஏன் என்னை இந்த காத்துகிறேன் காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும் செந்தாடல் முகந்த ஓம வேள்வியின் உருவாதம் உய்ப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணாய இது அப்படியே வச்சிருக்கிறது என்னென்ன வழிபடத்தில் வச்சு யுத்த காலத்தில் ரொம்ப அருமையா அதெல்லாம் படிக்க வேணாம் அதெல்லாம் படிக்காம எப்படி இருக்க முடியும் ரொம்ப அற்புதமான அது மாதிரி நீங்க நம்ம எப்படி எப்படி திரு வேதமான்கிலும் இப்பொருளாவது நாதன்னாவும் நுமிச்சுவாயவே போற்றிவோம் நுமிச்சுவாய பயங்கரியும் ஐங்குகின்றேன் போற்றிவோம் நுமிச்சுவாய புகலிடம் பெரிதொன்றில்லை என்று சொல்றமோ அதுபோல் அவங்களுக்கு அந்த ஓம் நமோ நாராயணன் அதனால பார்த்தாங்க நமோ நாராயணன் சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உள்ளே வச்சுட்டு இது சாப்பிட வேண்டியது அங்கே இருக்க வேண்டியது ரூம் உண்டு நீ உண்டு வேற எங்கேயும் போகக்கூடாது ஓ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுது இந்த நேரத்தில் நம்ம ஐயா சொக்கநாதர் வருகிறார் இத்தனை ஊர் இல்லையா இந்த வீட்டை தட்டுறார் தட்டி யாருமா இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஜன்னல் அதில் பார்த்தா அப்படியே செவ்வேட பொலிவழகு இல்லை அடாராடா செவ்வேட பொலிவழகு நம்ம வீட்டில் பார்த்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே தான் பார்க்குறோம் ஐயா என்ன வேணுமோ என்ன வேணுமோ இங்கே வாமா பசிக்குது இந்த மாதம் பூட்டி இருக்குத என்ன பண்றது என்ன யா திறக்க முடியாதுன்னு நீ கை வை திறக்கும் வச்சா திறந்து ஏன்னா ஒளியும் ஒளியும் தான் அதனால உண்மையை சொல்றீங்க நம்முடைய நூல்கள் பூரா இலக்கியம் நல்லா ஒளிய ஒளியமா தான் இருக்குது நீங்க அதை பார்க்க ரசிச்சு ஆரம்பிச்சிட்டீங்க இழுத்து போட்டுடுங்க இதை நீங்க குஸ்தியும் இதுவரை வேற வேலை கிடையாது போல சார்ஜ் மிச்சம் எங்களுக்கு அருமையா அதை விட புண்ணியத்துக்கு புண்ணியம் போறான்னு போட வேண்டியது ஆனா வந்த வந்தார் வந்தவனே அம்மா பசிக்குதுன்னு சொன்னார் அப்பா இப்பூட்டி போய் நான் அறியாமர் ஐயா நீங்க அவங்க சுற்றத்தாரெல்லாம் என்னை வீட்டில் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா என்ன சும்மா திறமா திறந்துடும் எல்லாம் கை வச்சு தருகிறது இதோ சமையல் அருமையா சாப்பாடு உண்டினாலு விதத்திலாறு சூத்திரத்தின் ஒப்பிலா அண்ட நாயக தொண்டரிச்சு அவன் செய்ய அளித்துள்ளார் நல்ல மகேஸ்வர பூஜை மாதிரி போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி முடிஞ்சது முடிஞ்ச உடனே இப்ப வந்தவர் விருத்தர் வயசானவர் திடீர்னு இளைஞரானார் குமாரரானார் இந்த குமாரான அவங்க மாமன் மாமியெல்லாம் வந்து கதவு கதவு கட்டுறாங்க கதவு கட்டுறாங்க என்னடியே என்ன பண்ற அப்படின்னு என்ன அம்மா அம்மாலாம் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல நாராயண இப்படி சொல்லுவாங்க அதனால என்னடியே என்ன பண்ற அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுவா என்னவா இது மாதிரி இல்லாத நேரத்தில் இவரை கூப்பிட்டு இது மாதிரி இருந்தேன்னு போய் தர அப்படின்னு சொன்னார் இவர் அப்படி அந்த போய் இப்படி அந்த அந்த திறக்கிறதுக்குள்ள சின்ன காது கொடுத்து கேட்டேன் குவா குவா என்று உடனே தூக்கி வச்சுக்கிட்டான் வந்தவங்க எல்லாம் என்னடியா யார் விட்டு பிள்ளை அடியுது யார் விட்டு பிள்ளை அந்த அஞ்சாவது இல்லை ஆமா உனக்கு கெட்ட கேட்டுக்கு அஞ்சாவது பிள்ளை இங்க வந்துருக்கு கழுத வெளியே போ போடி வெளியே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அடியே பெருமானி பெருமானி பெருமானி பெருமானி அப்படி சொல்லிச்சுட்டு சொக்கநாதன் சொல்லி வெளியே அது வெளியில் அவர் வந்த உடனே அந்த குழந்தை அப்படியே தோன்றி தோடுடைய செவியன் விடையேறியோர் ஆட்கொண்டாராம் இப்படி விருத்தகுமாரர் பாலரான படலம் அதனால வயது வந்தவராயிருந்து பிற குமரனாய் தோன்றி பாலனாக ஆனப்படும் இந்த இதை ரொம்ப அருமையா ஓரி ஊரினில் வந்தி நிதருடி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் இந்த இருந்தும் இந்த அந்த ரொம்ப நினைவோடு கூட அல்லவா மனமகிழ்ந்து இருந்தாராம் எந்த பாண்டூர் எப்படி இருந்தார் விளங்கல தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் இதை ஒரு சிலர் இலங்கையில் இருக்கிற தீவில உண்டாயிருக்கும் ஏன்னா இலங்கையில் நமக்கு அந்த காலத்துல எல்லாம் சேர்ந்து தான் இருந்தோம் அல்லவா அதனால தீவில் கோலமார் கோலம் கொண்ட கொள்கையும் நல்ல அரசராக பேரரசராக இருந்து காட்சி கொடுத்தானும் பெருமான் தீவும் தெரியல அந்த வரலாறு தெரியல தேனம் அது அப்படின்னு இடைமருகதனில் இந்த இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் திருவிடை மருதூர்ல பொருந்தி இருந்து அப்படி தன் திருவடியை காட்டி கொடுத்தானா யாருக்கு என்ன விளங்கலை ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் விளங்கல நம்ம காஞ்சிபுரம் விளங்குது ஆனா வந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும்னா ஏதோ ஒரு அறிவிற்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருக்கான் தெரியல திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குடலையோடு மகிழ்ந்த வண்ணமும் அதுவும் தெரியல திருவாஞ்சியத்துல தானும் தன் தையலமாயிருந்து சேவகனாயத்தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் என்னது இது வழங்கல தன்னுடைய ஒரு வீரனாக இருந்து வில்லினை எப்படியெல்லாம் பயன்படுத்தி எப்படி அம்பெல்லாம் போடணும்னு காட்டி கொடுத்தாராம் யாருக்கு எப்படின்னு விளங்கல கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் விளங்கல இடம்பெற நீங்காது இருந்தாராம் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் எங்க ஊர் பக்கம் அதான் அல்லவா ஈங்கோய் மலை அருமையா இருக்குது முசிறில இருந்து தொட்டியம் போற வழியில முசிலிருந்து ரெண்டு மூணு மைல அப்படியே இது ஈங்கோய் மலை இருக்கு அதுல இவருக்கு என்ன அந்த மாதிரி காட்சி கொடுத்தாருன்னு விளங்கல எந்த அடியவருக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியல எங்க இருக்குது ஆமா ஐயார் அதனில் சைவனாகியும் அது ஒரு வரலாறு திருவிழாத்துல ஆதிசைவர் குடும்பத்துல இருந்துதான் அதுல ஒரு ஆதிசைவர் காசிக்கு போட்டார் இல்லை ஆனா அந்த அந்த அந்த இடம் காலியாகவே இருந்தது சரி இருந்தவங்க சொன்ன இடம் காலியாக இருந்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அப்படி வந்து அதை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படி பயன்படுத்தின போது ஒரு தவறான ஆள் பயன்படுத்தினான் அப்போ என்ன பண்ணார்னா இவரே ஒரு ஆதிசைவர் மாதிரி வந்து பெருமானி அங்கே வந்து தங்கி இது அரிய நெல்லமாச்சே அப்படின்ட்டு தான் <laughs> ஐயா ரதனில் சைவனாகியும் அதுவும் வழக்கமாக தெரியல இந்த அளவு தான் நமக்கு தெரியுது புரியல துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் துருத்தின்னா குற்றாலம் குத்தாலம்னு பேரு நீங்க குற்றாலம் வேற குத்தாலம் வேற குற்றாலம்ங்கிறது அங்கே தெற்கே குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி என்று திருவாசகம் இருக்குதே அது திருக்குற்றாலம் இந்த துருத்திங்கிறது திருக்குத்தாலம் மாயவரத்திலிருந்து ஒரு நாலு கல் இருக்குது மாயவரம் நீங்க கும்போணம் போனீங்கன்னா குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் பக்கத்துல தான் அந்த ஊர் இருக்குது ஆனா பெருமான் ஏதோ ஒரு அன்போடு காட்சி கொடுத்தாராம் என்னன்னு விளங்கல திருப்பனையூரில் விருப்பனாகியும் விளங்கல கழுமல மதனில் காட்சி கொடுத்து அது வந்து அது ரெண்டும் இருக்கு கழுமலத்திலையும் கழுக்குண்டிலையும் காட்சி கொடுத்தது மணிவாசகருக்கு இருக்கு விட்டுருவோம் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் இது ஒரு இது திருப்புறம்பயம் அது கும்பகோணத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு கழுத்துல இருக்கு அங்க இருக்கிற தேவஸ்தானம் நம்முடைய மதுரை ஆதீனத்துக்கு உரியது மதுரை ஆதீனத்துக்கு நாலு கோவில் நாலு கோவில் அஞ்சு கோவில் உண்டு அதுல திருப்பரமை ஒண்ணு திருக்கச்சனம் ஒண்ணு திருக்கஞ்சனூர் ஒண்ணு இப்படி ஒரு நாலஞ்சு கோவில் இன்னைக்கு அவங்க பாரம்பரியத்தில் இருக்கு திருப்பரம்பையும் அதுல உண்டு அதுல அறம்பல புரிந்தும் என்ன புரிந்தார் என்ன செய்தார் சொல்லுங்க ஆனா ஒரே ஒரு குறிப்பு ஞான சம்பந்த தேவாரத்துல இது மாதிரி வந்து பெருமான் அங்க அறம் செய் அறம்பல செய்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்குது இந்த இடத்துல தான் ஞான சம்பந்த தேவாரத்தோடு நம்ம திருவாசகம் ஒத்து நோக்கத்துக்கு ஒரு பகுதி அவரும் திருப்புறம்பயத்தில் அறம் செய்ய பல அருளினர் இவரும் சொல்லுகிறார் ஏதோ அப்படி ஒண்ணு வேறா நமக்கு கிடைக்கிறது தவிர மற்றபடி இவங்க பாடினதுக்கு அவங்க பாடினதுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணு வேற்றுமே ஒண்ணுமே இருக்கு சம்பந்தமே அப்படி இருக்கு அல்ல புறம்பய மதனில் அறம்பர புரிந்தும் குற்றாலத்து அது அந்த குற்றாலம் தெற்கே குறியாயிருந்தும் குறியாயிருந்தும் அதுக்கு ஒரு வரலாறு அந்த குற்றாலத்துல வந்து நல்ல பழுத்த வைணவர்லாம் அவங்க இருந்து பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அகத்தியர் நல்ல பழமையா சைவரை திருநீர் இட்டு போயிருக்கு உருதாசம் எல்லாம் போட்டுட்டு போயிருக்கு முன்ன மாதிரி நாராயண நாராயண வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தார் இவரை கண்ணையே பார்க்கப்படாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு எல்லாம் நாராயணன் ஏதோ வந்திருக்குது அது ஒரு நாராயண நாராயணா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பார்த்தார் அழப்பியர் ஓ இது நாராயணர் சொல்லிட்டு உடனே இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்ல பக்கா இது வரைக்கும் இங்கே இவங்க போட்டாங்கன்னு இது இங்கே வரைக்குமே போட்டு எடுத்து விட்டு சும்மா இப்போ என்ன பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா இன்னைக்கு பரம்பரையாக இருந்தால் சரியா இருக்கு பஞ்சத்துக்காக தான் இப்படிதான் இருக்கு அல்லவா விட்டா சும்மா அது பாட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு நல்லா போயிட்டு அப்படி வந்த உடனே அதுவே நாராயணா சொல்லிட்டு வந்தது இது உடனே எல்லாம் வரவேற்பு கொண்டு வந்து மணிபு வந்து குலாபாதம் விளக்கிய மண்டுகாதல் ஆதனத்திலே வைத்தறிச்சலை செய்து இன்னும் பெரியவரான பாட்டுனா என்ன பரவாயில்ல அதனால அதை வச்சு எல்லாம் பண்ணிச்சு அது ஒண்ணு ஏய் நான் பெருமா கோயிலுக்கு அழைச்சிட்டு போ பெரியவாளை பெரியவாளை அழைச்சிட்டு போ அப்படின்னாரு ஏய் நானே வர்றேன் நேக்கு நல்லா உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கு நல்லா வரணும் நல்லா வந்தேன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வந்து இவர் உள்ள வந்து சரி அரியன் போய் நாராயண தரிசிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்க வச்சுட்டு அங்க உள்ள போய் நாராயணத்து திருவெறிய தொட்டு சிவாய நம்ம சொன்னோட அது சிவலிங்க திருவேறி ஆயிட்டுதான் அப்படியா காட்சி கொடுத்தாரு ஒரு வரலாறு அதாவது குற்றாலத்து குறியாயிருந்தும் குறின்னா சிவலிங்க படிவாக அமைந்திருந்தும் என்ற வரலாறு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த சமயத்துல வந்து ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் தாம் சமயமே அதான் மணிவாசன் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்டி மலைந்த அன்பே சொன்னார் எனக்கு தெய்வம்னு ஒண்ணு உண்டுங்கிற சித்தம் வந்தாலே வர்றதே கண்டிப்பா போச்சு வந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னா எதுடா தெய்வம்னா சாமியே இது சொல்லியா சொல்லு என்ன சொல்றது பண்ணாரு சரண ஐயப்பான்னு சொல்லுங்க அது தெரியாதப்பா பழக்கம் இல்லை அப்படின்னாரு சரி இப்ப சொல்றேன் சாமியே வாய் வர மாட்டேங்குதுப்பா அப்படி ஒண்ணு வந்துருக்கு ஒண்ணு நாங்க எடுத்த கடை திருப்பதி போயிருங்க ஒரு பொற்றார் சனிக்கிழமையில பாருங்க அப்படின்னு இன்னொன்னு நாங்க எடுத்த கடை நீங்க வைஸ்வரன் கோயிலுக்கு போங்க வைத்தியநாதன்